எந்தை தந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்சைகின்னோம் திருவோண திருவிழவிலந்து எம்போதில் அறையுருவாகி அரிய அழித்தவனை பந்தனை தீரப்பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்னு பாடுதுமே